وقال النبي النبي صلى الله الله عليه عليه وسلم إذا أسد الأمر إلى غير عقله فانتظر الساعة أو كما قال الصلاة والسلام صدق مولانا العظيم وصدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கும் தாலாவில் உரித்தார் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தவத்தாவகங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குங்கள் அன்னலார் அறிவித்த முன்னறிவிப்புகள் என்றொரு அழகான பகுடம் வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நிறைய சாமியார்களிடத்தில் போய் கேட்டு ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுகிற சூழல் உலகம் எப்ப அழியும் ரெண்டாயிரத்திலிருந்து தொடங்கி சில ரெண்டாயிரத்தி பத்து என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டு என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதுல உலகம் அழியும் என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற சூழலிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இதெல்லாம் தஹ்மீனி குத்து மதிப்பான கணக்குகள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பெருமானார் செல்லல்லாக அழைவர் செல்லும் அவர்கள் எப்பொழுது கியாமத்து வரும் உலகம் எப்பொழுது அறியும் அதற்கான அடையாளங்கள் என்ன அனைத்தையுமே மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் சிகாவசித்தா போன்ற நூல்கள் பெரிய அடையாளங்களாக பத்து அடையாளங்களை வெளிப்படுத்துகிறது சின்ன அடையாளங்களாக ஏறத்தாழ இருநூறுக்கும் மேற்பட்ட அடையாளங்கள் அதுல இன்ஷால்லா ஒரு சில அடையாளங்களை நாம் பார்க்கிறோம் அதுல குறிப்பாக தச்சாவின் வருகை உலகத்துல ஒரு மனிதனுக்கு கடுமையான கஷ்டத்தை கொடுப்பது தஜ்ஜாலின் வருகை தஜ்ஜால் எங்கிருந்து வருவான் எப்படி வருவான் அவனுடைய செயலாக்கங்கள் என்ன அதீசுக்குள்ளே நுழைந்தால் ஏராளமான விளக்கங்களை பார்க்க முடியும் தஜ்ஜால் வருவது குராசான் பகுதியில் இருந்துதான் அவனுடைய ஆரம்ப வருதல் இருக்கும் குராசான் இது அவனை கண்டுகொள்வதற்கு சில அடையாளங்களையும் சொல்லிக் காட்டுகிறார்கள் அவனுடைய நெற்றியிலே காஃபு பேரே என்று பொறிக்கப்பட்டிருக்குமா காபிர் என்பது அவனுடைய நெற்றியிலேயே பொறிக்கப்பட்டிருக்கும் மம்சூகுல் ஐனை மம்சூகுல் ஐனி அகுவர் என்ற அரபிகளை சொல்லுவார்கள் கொட்டை கண்ணனாக இருப்பான் ஒரு கண் இருக்கிறது அது தூந்திருக்கும் அதே நேரத்தில் மொழி மட்டும் தெரியாமல் திராட்சை வடிவத்தில் அவனுடைய கண் இருக்கும் அவன் நாற்பது அடி நாற்பது உளம் உள்ளவனாக இருப்பான் என்றெல்லாம் அதீசு நூட்கள் சொல்லும் அவனை அதிகமாக யார் பின்பற்றுவார்கள் பெருமானாரிடத்திலே சகாபாக்கள் கேட்கிற போது நபிகள் பெருமானார் செல்லந்தாம் செல்லப்பட்ட அவர்கள் ஒரு அதிசரி அழகாக சொன்னார்கள் அவர்களை பின் அந்த தஜ்ஜாலை பின்பற்றுபவர்களில் அதிகமானவர்கள் யூதர்களாகவே இருப்பார்கள் யூதர்கள் ஏறத்தாழ பதிமூன்று ஆயிரம் பெண்மணிகள் அவனை பின்தொடர்ந்து நடப்பார்கள் பொதுவாகவே இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் மேஜிக் காட்டினாவே முதல்ல போய் நிக்கிறது யாருன்னா நம்ம அம்மணிகள் தான் ஏதாவது திடீர்னு ஒரு தலகாணி கடியில இருந்து எதையாவது ஒண்ணு எடுக்கிறாருன்னு சொன்னாக்கா ஒரு தகத்தை எடுத்துட்டாருன்னா அவர் மேல ஈமா ஏனென்றால் இது போன்ற காரியங்களில் பெண்களுக்கு இயற்கையிலேயே நம்பிக்கை அதிகம் அதிகம் யூத பெண்மணிகள் பதிமூன்றாயிரம் பேர்கள் பின்னணியில் இருப்பார்கள் அந்த தஜ்ஜாலுக்கு வசாரா அமைச்சராக இருப்பது கூட சைஜான் என்ற பெண்மணி தான் பெருமானார் செல்லல்லா பழிவர் செல்லம் எந்த அளவிற்கு சொல்லி இருக்கிறார்கள் அமைச்சர் யார் அந்த அமைச்சரினுடைய பெயர் என்ன எந்த ஊருக்குள் நுழைவதாக இருந்தாலும் தஜால் முதலிலே ஒரு பெண்ணை அனுப்புவான் லஹிபா அவள் ஒரு சூனியக்கார் லஹிபா என்ற பெண்ணை தான் உள்ளே அனுப்புவான் அவள் செல்லுவான் ஊரில் இருக்கிற மற்றவர்களிடத்தில் இவனை பற்றி இல்லாததும் கொள்ளாததும் சொல்லுவாள் இறந்தவர்களை அயாத்தாக்கும் ஆற்றல் இருக்கிறது சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்க முடியும் இவன் தான் வருபவர் தான் உன்னுடைய ரப்பு என்று எல்லா கிராமங்களுக்கும் சொல்லப்படும் உலகத்தையே நாற்பது நாட்களில் சுற்றி முடித்து விடுவார்கள் அப்ப என்ன வேகம் இருக்கும் எண்ணி பார்க்க வேண்டும் ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அழைத்து செல்லும் என்னவர்கள் சொல்லுகிற பொழுது அழகாக சொன்னார்கள் இப்படி தஞ்சால் வருகிற பொழுது யார் பாதுகாக்கப்படுவார்கள் என்றால் யாருடைய உள்ளத்திலே குரான் இருக்கிறதோ அவர்கள் தான் பாதுகாக்கப்படுவார்கள் யார் குரானோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் பாதுகாக்கப்படுவார்கள் தச்சால் வருவான் வந்து கேட்பான் சொர்க்கமும் உண்டு நரகமும் உண்டு முன்னால் காட்டுவான் இறந்தவர்களையும் அயாத்தாக்கி காட்டுவான் அல்லா அவனுக்கு கொடுத்த பெரிய ஆற்றல் இறந்தவர்களை அயாத்தாக்கி காட்டுவான் இப்படித்தான் இறந்தவர்களை அயாத்தாக்குகிற ஆற்றல் எனக்கும் உண்டு நான் தான் ரப்பு என்று சொல்லுவான் பெருமானார் இங்கே லேசாக ஒரு இக்கண்ணா வைத்து பேசுகிறார்கள் உண்மையிலேயே அல்லாஹ் பொட்டை கண்ணனாக இருப்பானா என்ற கேள்வியை கேட்டுவிட்டு மீண்டும் பெருமானார் தொடர்கிறார்கள் தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் ஒரு குறையை கொடுத்தான் இதை வைத்துத்தான் நீ பொய் சொல்லுகிறாய் இறைவன் பொய்யனாக பொட்டை கண்ணனாக இருக்க மாட்டான் என்று முக்மின்கள் சொல்ல தூக்கி நரகத்திலே போடப்படும் நெருப்பிலே போடப்படும் யார் நெருப்பிலே போடப்பட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு பூமான் நபிகள் பூமான் செல்லந்தான் வழிவு செல்லும் சொல்லுகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா சயாத்தியங்களும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு உதவியாளர்களாக எல்லா சயாத்தியங்கள் அவனுக்கு உதவியாளராக இருந்து அவான்களாக இருந்து மற்றவர்களை வழிகெடுப்பதற்காக புறப்படுவார் இன்னைக்கு நம்முடைய ஈமானே தொடுத்து கொண்டிருக்கிற ஈமான் மதில் மேல் பூனையை போல இங்கிட்டு விழுகிறதா அங்கிட்டு விழுகிறதா என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் தஜ்ஜால் வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சகாபாக்களை பார்த்து பெருமானார் செல்லல்லா செல்ல வேண்டவர்கள் கேள்வியில் தொழுகிறார்கள் அவர்களே பதிலும் சொல்லுகிறார்கள் குரானையும் அல்லாஹையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் செல்லப்பா அலிவு செல்ல வேண்டவர்கள் தமீமு தாரி ரஹமத்துல்லாஹி தாடா நசராணியாக இருந்து கிறிஸ்துவராக இருந்து இஸ்லாமிய மதத்திற்குள்ளே நுழைந்தவர்கள் நான் தமிமுத்தாரி இவர்கள் கடல் பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது இந்த ஹதீசும் திருமதிகளை பதிவான ஹதீஸ் கடல் பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது திடீர் என்று கப்பல் சேதமடைகிறது ஒரு சில பேர்கள் ஒரு கட்டையை பிடித்து கரை ஓரமாக செல்லுகிறார்கள் ஒரு தாபத் ஒரு மிருகம் பேசிய ஒரு மிருகம் பேசியது நீங்கள் யா எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் எனக்கு பின்னால் வாருங்கள் நீ யார் என்று சமீபத்தாரி கேட்கிற பொழுது அந்த ஜஸ்தா நான் தான் ஜஸ்தாசா தூது பார்க்கக்கூடிய சென்றார்கள் கவிமுத்தாரியும் தோழர்களும் பின்னால் ஒரு குகைக்குள்ளே செல்லப்படுகிறது அங்கே ஒருவன் கட்டப்பட்டிருக்கிறான் கால்கள் கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது கட்டப்பட்ட மனிதன் கேட்டான் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் மதினமா நகரத்திலிருந்து வருகிறோம் உடனே கேட்கிறார் மதினாவிலே இந்த தோட்டம் இருக்கிறதே இந்த தோட்டத்தில் இருக்கிற பெரித்த மரத்திலே பழங்கள் நிறைந்திருக்கிறதா என்று கேட்கிற பொழுது தமிமுத்தாரை சொன்னார்கள் மதினாவிலேயே அதிக பழமுள்ள மரம் அந்த மரம் தான் உடனே இவன் சொல்லுவான் குகைக்குள்ள இருக்கிற மனிதன் சொல்லுவான் ஒரு காலம் வரும் அங்கு மரம் மட்டும்தான் இருக்கும் பழம் பழுக்கவே பழுக்காது இப்படி ஒரு காலம் அடுத்து கேட்கிறான் குகைரா தபுரியா மதினாவிற்கு அருகில் இருக்கிற ஏரிகளில் பெரிய ஏரி இந்த ஏரியில் தண்ணீர் தீர்ந்து விட்டதா ஏராளமாக நீர் இருக்கிறது ஒரு காலம் வரும் அந்த நேரத்திலே அந்த ஏரியில் ஒரு சொட்டு கூட தண்ணீர் இருக்க ஐனே வார் வார் என்ற ஊற்று இருக்கிறது மதுரமா நகரத்திலே அந்த ஊற்றிலே தண்ணீர் வருகிறதா தண்ணீர் வருகிறது இனிப்பான ஊற்று எல்லோரும் அதிலிருந்துதான் நீர் கொண்டு செல்லுகிறார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே அந்த ஊற்றிலே நீர் இருக்காது கேட்டுவிட்டு கடைசியில கடைசி நபி ஒருவர் வருகிற காலம் வந்து விட்டதே அந்த முகம்மது என்ற நபி வந்து விட்டாரா என்று கேட்கிற பொழுது அவர் வந்து விட்டார் மதினமா நகரத்திற்கு எஸ்ரி மதினாவிற்கு இன்னொரு பெயர் எஸ்ரி எசிரிவுக்கு அவர் விஜயத்து செய்வார் செய்து விட்டாரா விஜயத்தை செய்துவிட்டார் அவரின் தோழர்களில் உள்ளவர்தான் நான் என்கிற பொழுது கடைசியிலே அந்த தஜ்ஜாலை பார்த்து தமிமுத்தாறு கேட்கிறார்கள் மன்னந்த நீ யார் என்று கேட்கிற பொழுது நான் தான் தஜ்ஜா ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திற்குள்ளே நான் நுழைந்து விடுவேன் நான்கு இடத்திற்குள்ளே என்னால் நுழைய முடியாது ஒன்று அறம் காபத்துல்லாவிலே என்னால் நுழைய முடியாது மதினவா நகரத்திற்குள்ளே என்னால் நுழைய முடியாது வைத்துள் முக்கத்தசுக்குள்ளே என்னால் செல்ல முடியாது தூர்சீன மலையிலே என்னால் நெருங்க முடியாது இந்த நான்கு இடத்தை தவிர பாக்கி இருக்கிற எல்லா இடத்தையும் நான் அறிந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு தஜ்ஜால் சொல்லுவான் லைச நக்கபும் இன்னி இல்லா அலையில் மலாயிகா சாப்பீன யஹ்ருமுனஹா மக்காவிலும் மதினாவிலும் ஆயுதம் தாங்கிய வழக்குகள் இருப்பார்கள் நான் உள்ளே நுழையாமல் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் தஜ்ஜாலின் வருகை குறித்து அறிந்து கொண்ட தமிமுத்தாரி மீண்டும் கடல் பயணத்தை தொடர்ந்து பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களிடத்திலே சென்றார்கள் நாயகமே இப்படி ஒன்று நடந்தது நாயகமே என்று சொல்ல பெருமானார் அவரை நிற்க வைத்துக் கொண்டு மெம்பரிலே ஏறி பெருமானார் மக்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள் நாளைக்கு தஜாலுக்கு தமிழ் முத்தாரி தான் நேரடியாக பார்த்து வந்திருக்கிறார் என்று பூமான் மிகில் கோமான் செல்லல்லா வழிவசலம் சொன்ன வரலாறுகளை பார்க்க முடிகிறது அலியுன் கரமல்லா வஜி மெம்பரிலே இருந்து கொண்டு நீங்கள் என்னிடத்திலே கேள்வி கேளுங்கள் என்ன சந்தேகம் இருக்கிறது கேளுங்கள் பொதுவாகவே அடிதடி எல்லாவுக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கிறது மக்கள் கேள்வி கேட்க அதற்கு பதில் சொல்லுகிற பண்பாடும் பழக்கமும் அலிதடி எல்லாவிடத்திலே உண்டு மூன்று முறை கேட்கிறார்கள் ஏதாவது கேள்வியை கேளுங்கள் ஏதாவது கேளுங்கள் எதை வேண்டும் வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று அலிரலி எல்லாம் கேட்கிற பொழுது ஒரு சகாமி எழுந்திருக்கிறார் ஒரு சகாமி இறந்திருக்கிறார் சஹசஹா இவனு சௌஹான் ரலி எல்லாம் தேடா என்ற சகாமி எழுந்திருக்கிறார் எழுந்து கேட்டார் மத்தா எப்பொழுது தஜ்ஜால் தஜ்ஜால் எப்பொழுது வெளியேறுவான் சஹசஹா கேட்கிறார் தஜ்ஜால் எப்பொழுது வெளியேறுவான் அலிரலி எல்லாம் தேடா சொன்னார்களா நானும் நீயும் இந்த கேள்விக்கு ஒரே பதில் தான் எப்பொழுது வெளியேறுவான் என்று யாரும் சொல்ல முடியாது அல்லாஹ் அவன் வெளியேறுகிற காலமும் நேரமும் இறைவனுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் அவன் வெளியேறுவதற்கு முன்னால் முப்பது அடையாளங்கள் நடக்கும் அவன் வெளியேறுவதற்கு முன்னால் சமூகத்திலே முப்பது அடையாளங்கள் நடக்கும் இந்த முப்பதும் நடந்தால் அவன் வெளியேறும் காலம் நெருங்கிவிட்டது நான் பெருமானாரிடத்தில் கேட்டிருக்கிறேன் அந்த முப்பது அடையாளங்கள் என்ன என்று சாசா நலியல்லாஹு கேட்கிற பொழுது அடிநடியல்லாஹு முப்பது அடையாளங்களையும் வரிசையாக சொல்லுகிறார்கள் முதலாவதாக சொன்னார்கள் இத அமாத்த மக்கள் தொழுகையை மௌத்தாக்கி விடுவார்கள் தொழுகையை வீணடிச்சிருவாங்கன்னு சொல்லல தொழ மாட்டாங்கன்னு சொல்லல அடிநடிகள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் தொழுகையை மௌத்தாக்கி விடுவார்கள் ஜடலம் தான் தொழுகையில் இருக்குமே தவிர ஒண்ணு தொழுகைக்கே வரமாட்டான் அல்லது வந்தாலும் உடம்புதான் நிற்குமே தவிர உள்ளமெல்லாம் எங்கோ இருக்கும் தொழுகையை ஓர் தட்டி விடுவார்கள் வரலாறுகள்ல பார்க்கிறோம் ஆருண் ரஷி எவ்வளவு பெரிய அரசு இந்த ஆருண் ரஷீதுக்கு பத்தொன்பது வயது மகன் ஒருவர் இருந்தார் அவர் தொழுகையிலே கவனம் விவாதத்திலே ஈடுபாடு அருண் ரசீது சொல்லுகிறார்கள் இந்த அளவுக்கு வேண்டாம் நாடு ஆளுகிற தகுதி அடுத்து உன்னைத்தான் வந்து சேரப்போகிறது நீ இப்படி வணக்கம் வணக்கம் என்று பள்ளியோடே தொடர்பு கொண்டிருந்தா உன்னால் எதையும் சாதிக்க முடியாது மகனே என்னோடு இரு என் அரியணையில் எனக்கு அருகில் இரு என்று சொல்ல அந்த மகன் வானத்திலே பறக்கிற பறவையை அழைக்கிறார் மகன் பறவையை அழைத்தார் அந்த பறவை வந்து அருண் ரசீதின் தோளிலே அமருகிறது சரி ஆரூன் ரசீதினுடைய மகனின் தோளிலே அமர்கிறது சரி நீ சென்று விடு என்றார் பறவை சென்றது ஆரூன் ரசீதை பார்த்து கேட்டார் தந்தையே உலகமே எனக்கு கட்டுப்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த நாட்டின் அரசர் தானே இப்பொழுது இந்த பறவையை அழையுங்கள் வந்துவிடுமா பார்க்கலாம் நீங்கள் மனிதர்களை அழைக்கலாம் உங்களின் வேலையாட்களை அழைக்கலாம் வருவார்கள் ஆனால் பறவைகளையோ பச்சிகளையோ மிருகங்களையோ உங்களால் அழைத்தால் வர முடியுமா அவைகள் வருமா என்று கேட்க அதன் ஆதிக்கம் என்னிடத்தில் இல்லை என்கிற பொழுது இந்த மகன் சொன்ன வார்த்தை ஆரோன் ரசீதுக்கு எனக்கு பறவைகளின் ஆதிக்கமும் உண்டு பச்சிகளின் ஆதிக்கமும் உண்டு நீரின் ஆதிக்கமும் உண்டு நிலத்தின் ஆதிக்கமும் உண்டு எல்லா ஆதிக்கமும் உண்டு எதனால் தெரியுமா என் தொழுகையால் என்றார் என் வெளிச்சத்தால் என்றார் சொல்லிவிட்டு இந்த அரசாங்கம் எனக்கு வேண்டாம் அவ்வாஹுவின் அரசாங்கம் எனக்கு போதும் என்று புறப்படுகிறார் ஒரு நாட்டின் அரசரின் மகன் சென்றா கூலி வேலை பார்ப்பார்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பார்ப்பாங்க அபு ஆமிர் வீடு கட்டுகிறார் கொத்தனார்களை தேடிச் செல்லுகிறார் இன்றைக்கு இருக்கிற பண்பாடு தான் அன்னைக்கு இருந்தது மார்க்கெட்டுக்கு போனா கொத்தனார்களா இருப்பாங்க தனக்கு யார் தேவையோ வாங்கிட்டு வந்துடலாம் இவரும் கொத்தனாராக அரசரின் மகன் கொத்தனாராக நின்று கொண்டிருக்கிறார் அபு ஆமிரிக்கு தெரியாதல்லவா அழைத்து அழைக்கிறார்கள் நான் வாரத்துல ஒரு நாள் தான் வருவேன் அஞ்சு நேரம் தொழுகைக்கு ஜமாத்தோடு தொழுவதற்கு நான் சென்று விடுவேன் அனுமதி கொடுத்தால் நான் வேலைக்கு வருவேன் அப்போ அவர் விசித்திரமாக இருக்கிறாரு வாரத்துல ஒரு நாள் இவருக்கு அர்ஜென்டான வேலை சரி வாருங்கள் என்று அழைத்து செல்லுகிறார்கள் சனிக்கிழமை மட்டும்தான் வேலை செய்வார் பார்க்கிறார்கள் சனிக்கிழமை கரண்டியை எடுத்து கிண்டுகிறார் தானாக செங்கல் ஏறுகிறது உழைத்த மாவை அந்த சிமெண்ட்டையும் மண்ணையும் போட்டு குழைத்து லேசாக தட்டுகிறார் அதுவே தானாக சென்று ஒட்டுகிறது ஒரு வாரத்திற்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாளிலே செய்து முடிக்கிறார் ஒரு வாரத்தின் வேலை ஒரு நாளில் நடக்கிறது அப்போ அமீருக்கு பயங்கரமான சந்தோஷம் அடுத்த வாரம் கூலியை சேர்த்து கொடுத்தால் கூலி சேர்த்து வாங்க மறுக்கிறார் ரெண்டு கிரகம் தான் ரெண்டு கிரகம் தான் கூட கொடுக்குறாங்க ஒரு வாரத்துக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டீங்க ஏழு ஆளினுடைய கூலியை உங்களுக்கு தந்தரலாம் என்று அதிகமாக கொடுத்தால் எனக்கு ரெண்டு போதும் என்று மீண்டும் கொடுத்து விடுகிறார்கள் மூன்று வாரத்திற்கு பிறகு நான்காவது வாரத்திலே ஆளை காணவில்லை அபூஹமில் தேடுகிறார்கள் என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது மக்கள் சொன்னார்கள் அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறார் ஒரு மரத்தடியிலே நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார் அபு ஆமினி செல்லுகிறார்கள் சென்று பார்க்கிறார்கள் அப்பொழுது சொன்னார் நான் மரணமாகும் நேரம் வந்துவிட்டது இதோ மோதிரம் ஒன்றிருக்கிறது இதையும் இதோ புரான் ஒன்றிருக்கிறது இதுதான் எனது வராசம் இந்த ரெண்டும் தான் எனது சொத்து இதை அரசரிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிற பொழுதுதான் அபு ஆமிரியினுடைய மூளைக்குள் வருகிறது அரசரின் மகன் அட சொன்ன நீங்களே சென்று அரசரிடத்திலே கொடுக்க வேண்டும் யாருக்கையாவது கொடுத்து விடக்கூடாது யாருடைய கையிலாவது கொடுத்தனுப்ப நீங்களே செல்ல வேண்டும் அரசின் கையிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு எனக்கு கபன் செய்கிற பொழுது புதிய ஆடைகளை வாங்கி வந்து விடாதீர்கள் இருக்கிற ஆடையிலேயே கபன் செய்யுங்கள் காரணம் நான் நல்லவனாக இருந்தால்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் கெட்டவனாக இருந்தால் என் நிலை என்னாகவோ தெரியாது இருக்கிற ஆடையிலேயே அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு தயமம் செய்து இரண்டு ரக்கானத்தை அமர்ந்து கொண்டு தொழுது படுத்தார்கள் வபாத்தாகி விட்டார்கள் அடக்கப்படுகிறது அதற்கு பிறகு அந்த மோதிரத்தையும் முஸ்ஹப் குரானையும் எடுத்துச் சென்றால் ஹாரூன் ரஷீதுடைய மாளிகைக்குள்ளே உள்ளே நுழைவதற்கு இவருக்கு வழி இல்லை காரணம் வாயில் காப்பாளர்கள் தடுத்து நிறுத்துகிறார் படைபலங்கள் அரசர் உலாவுகிறார் மேலே கீழிருந்து கத்தினார்களா அபு ஆமி உங்களின் வராசத்தை கொண்டு வந்திருக்கிறேன் வராசத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அரசரினுடைய காதலை ஏதோ லேசுமாக்காக வராசத்தை விட தன்னுடைய தொலைந்து போன மகனின் நினைவு வருகிறது உள்ளே அலையுங்கள் என்று அழைக்கப்படுகிற பொழுது இந்த இரண்டையும் கொடுக்கிறார்கள் அருணசி மன்னர் வாங்கி கண்களிலே ஒத்திக்கொண்டு என்னுடைய கண்மணி இறைய இறை இல்லம் சேர்ந்து விட்டாரா இறைவனடி சேர்ந்து விட்டாரா என்று அழுகிறார்கள் அன்று இரவு ஹாரூன் கனவிலே தோன்றி என்னுடைய வணக்கம் என்னை ஜன்னத்தில் பிரிதவசிலே சேர்த்து வைத்து விட்டது என்று சொல்லுகிறார் என்றால் அந்த வணக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா கூறியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி தாலா ஒரு அடிமையை வேலைக்கு சேர்த்த வரலாறுகள் உண்டு அப்துல்லாஹிபின் முபாரக் வேலைக்கு சேர்க்கிறார்கள் ஆனால் அந்த அடிமை ஒரு நிபந்தனை போட்டால் பகலிலே மட்டும்தான் நான் வேலை செய்வேன் இரவிலே வேலை செய்வேன் நான் வேலை செய்வதாக இருந்தால் பகல் காலத்தில் மட்டும்தான் ராத்திரியில எல்லாம் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு சரி என்று சேர்க்கிறார்கள் இரவு நேரமாகிறது இரவு நேரத்திலே அடிமையை காணவில்லை ஒரு சில நாட்களுக்கு பிறகு மக்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய அடிமை என்ன செய்கிறார் தெரியுமா இரவு நேரத்தில் கபறுகளை தோண்டி அதில் இருக்கிற கபன்களை எடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் கபனை திருடுகிற பழக்கம் கொண்டவராக இருக்கிறார் இவரை போய் நீங்கள் அடிமையாக வைத்திருக்கிறீர்களே என்று சொல்ல சென்று பார்க்கிறார்கள் அப்துல்லா முபாரக் அஹமத்துல்லா என்ன செய்கிறார் என்று ரகசியமாக பார்த்தால் கவரத்தானுக்கு சென்று உள்ளே கபரை தோண்டி உள்ளே நின்று தொழுது உள்ளே நின்று சொல்லு கொண்டிருக்கிறார் ரப்பே யாருமே பார்க்க வராத இடம் இந்த இடம் தான் எல்லோரும் பயந்து ஒதுக்கும் இடம் இந்த இடம் தான் அதனால் தான் ரப்பே இங்கு வந்து நான் தொழுது கொண்டிருக்கிறேன் உன்னை வணங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று தினமும் செல்லுகிறார் அங்கே வணங்குகிறார் இதை பார்த்து அப்துல்லா இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி உன்னை போய் தவறாக சொல்லிவிட்டார்களா உன்னை உரிமை விடுகிறேன் என்கிற பொழுது அதே இடத்திலே துவா செய்தார் நாயனே ரகசியமாக நான் செய்த இந்த விவாதத்தை மக்களுக்கு காட்டிவிட்டாயா என்னை இதே இடத்திலே மௌத்தாக்கி விடு என்று கீழே படுத்தார் அதே இடத்திலே வபாத்தாக்கிவிடுகிறார் இப்படிப்பட்ட இறை நேசர்கள் தொழுத தொழுகை இன்றைக்கு நம்மள எத்தனை பேர்களுக்கு உண்டு இதைத்தான் அதிரடி எல்லாமுத்தாரா அழகாக சொன்னார்கள் முதல் அடையாளமாக மக்கள் மூத்தாக்கி விடுவார்கள் தொழுகையை இரண்டாவதாக அமாபுல் அமான தச்சால் வருவதற்கு முன்பதாக நடக்கிற அடையாளங்களில் அதா உள்ளமானா அமானிதங்களை வீணாக்குவார் அமானிதம் என்று தொட்டால் நிறைய வரும் அல்ல மனிதனுக்கு கொடுத்திருக்கிற உறுப்புகளும் அமானிதம் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் அமானிதம் இந்த அமானிதத்தை மனிதன் எப்படி வீணடிக்கிறார் பார்த்தீர்கள் அல்லவா நேரம் அல்லாஹ் கொடுத்த அமானிதம் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அல்லாஹ் கொடுத்த அமானிதம் நம்ம செல்போன் ஊன அல்லாஹ் கொடுத்த அமானிதம் தானே எவ்வளவு உலகத்தை சுருக்கி கொடுத்திருக்கிறான் ஆனா இங்க இருந்து அங்க பேசும்போது இவன் டெஸ்ட் வைப்பான் இன்னைக்கு நிறைய பேரு செல்போனை எடுத்து வச்சுக்கிட்டு அதோ யார் பேசுறேன் சொல்லுங்க பார்க்கலாம் இதுவா செல்போனினுடைய மரியாதை யார் பேசுகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் குரலை பார்த்தாலே தெரியலையா உங்களால கண்டுபிடிக்க முடியலையா தகவல் பரிமாறுவதற்குத்தான் செல்போனை தவிர தர்க்கங்கள் நடத்துவதற்கு செல்போன் அல்ல எடுத்தாக்க என் பேர் இது நான் இன்னார் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்கிற பண்பாடெல்லாம் சமூகத்திலே குறைந்து போய் இது கூட கண்டுபிடிக்க முடியலையான்னு கடைசியில் அவர் எல்லா விதமான புதையல் வேட்டையும் நடத்திட்டு அப்புறம் அவருடைய பேரை சொல்றது இதுவா பண்பாடு அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் இது போன்று அமானிதங்களை கொடுத்து வைத்தால் அந்த அமானிதங்களை வீணடித்து விடுவார்கள் மோசடி செய்து விடுவார்கள் இப்படி ஒரு காலம் வந்து விட்டால் தச்சால் வந்து விடுவான் மூன்றாவதாக சொன்னார்கள் காணல் ஒடுக்கும் சட்டங்கள் எல்லாம் நீதித்துறையே பலகீனமாகி போய்விடும் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே நீதித்துறை பலகீனமாகிறது இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா நிதியை நீட்டினால் நீதி மாறி போய் விடுகிறது நிதிக்கு நீதி வளைந்து கொடுக்கிறது நீதி தேவதைக்கே கண்ணை கட்டுகிற காலம் இல்லை இந்த நிலையிலே நம் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது உமே ஃபருக் ரவி அல்லாஹினுடைய ஆட்சி காலத்தில் நீதம் எப்படி இருந்ததோ அந்த நீதம் இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அபு முசல் அஷரி ரவி அல்லாஹுத்தாலா தன்னுடைய வீட்டு வாயில கொஞ்சம் பெருசா கட்டிட்டாங்க உடனே இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் உமரே ஃபாரூக் ரவி அல்லா அவருக்கே தெரியாமல் ஒரு வீட்டு வாயிலை உடைத்துவார்கள் என்றார் பெரிய வாயிலை கட்டிக்கொண்டு மக்கள் வந்து உன்னிடத்திலே குறைகளை சொல்லுகிற பொழுது கேட்காமல் மூடிக்கொள்வதற்குத்தான் இந்த வேலையை நீ செய்கிறாயான்னு கேட்டாங்க உமரளி எல்லாம் நம்ம காலத்துல பார்த்திருந்தாங்கன்னா ஒரு அமைச்சர் ஒரு எம்சி ஒரு ஆள் கூட காசு பணத்தோடு வாழ முடியாது இப்ப நீதித்துறை சரியாக இருக்காது பலகீனம் அடைந்து விடும் நான்காவதாக அழியும் வச்சு கண்டவர்கள் சொன்னார்கள் அவ்வுள்மு இதை பெருமையாக பேசிக் கொள்வார்கள் தஜ்ஜால் வருவதற்கு முன்பதாக அநியாயங்களை பெருமையாக பேசுவார்களா இன்றைக்கு இது நடக்கத்தானே செய்கிறது நான் இவற்றிருந்து செல்போன் அடிச்சுட்டு வந்துட்டேன் பெருமையா சொல்றான் அந்த கடையில இருந்து இதை தூக்கிட்டு வந்துட்டேன் இங்கிருந்து செருப்பு அடிச்சுட்டு வந்துட்டேன் என்ன பெருமை அநியாயங்கள் பெருமையாக ஆக்கப்படும் இருக்கிற தலைவர்கள் நாட்டின் தலைவர்கள் பாவிகளாக இருப்பார்கள் இதெல்லாம் தச்சால் வருவதற்கான ஐந்தாம் அடையா நாட்டின் தலைவர்களிடத்தில் இருக்காது பாவிகளாக இருப்பார்கள் அமைச்சர்கள் எல்லாம் மோசடிக்காரர்களாக இருப்பார்கள் அறிவறி எல்லாம் சொல்கிறார் எல்லா வகையான மோசடிக்கும் அவர்கள் தான் முன்னுதாரணமாக இருப்பார்கள் அந்த அமைச்சர்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்களே கைத்தடிகள் பின்னால் நடிகிற பத்து குண்டர்கள் இவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்களாக இருப்பார்கள் குரானை கற்றுத்தேறிய குரானை ஓதிக் கொடுக்கிற குரானை சமூகத்திற்கு கொடுக்கிற நல்லுள்ளம் கொண்டவர்கள் கூட பாவிகளாக மாறிவிடுவார்கள் எல்லா பாவங்களும் அவர்களிடத்திலிருந்து உற்பத்தியாகும் வலகல் தூர் அநீதம் வெளிப்படும் ஒன்பதாவதாக சொன்னாங்க அநீதம் வெளிப்படும் எங்கு பார்த்தாலும் அநீதம் பேப்பரை தூக்குனா கடத்தலுங்கிறா காதல்ங்கிறா கழுத்தெருப்புங்கிறா ஏகப்பட்ட தீமைகள் தான் அநீதங்கள் தான் பேப்பர் முழுக்க காட்சி தருகிறதை பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறோம் தீனா பத்தாவதாக சொன்னார்கள் அடிக்கடி எல்லாத்தாரா ஜினா பெருகிவிடும் ஜினாவை குறைக்கவே முடியாது விபச்சாரத்தை குறைக்க முடியாது இருக்க இருக்க சமூகத்தில் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறதா இல்லையா சமூகத்திலே சர்வசாதாரணமாக நடப்பதை வலஹர ரிபா பதினொன்றாவதாக சொன்னார்கள் ரிபா வட்டி வெளிரங்கமாக நடக்கும் இன்றைக்கு வட்டி இல்லைன்னு சொன்ன உலகமே இல்லை லஹர ரிபா வட்டி இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் வக்குத்தி அத்தில் அர்ஹாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் துண்டிக்கப்படுவார்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் துண்டிக்கப்படுவார்கள் சொந்தத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படாது அவர்கள் புறந்தள்ளி வைக்கப்படுவார்கள் உத்திகத்தில் கைனா பெண்களை கவிவடிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மியூசிக் சாதனங்களிலே பெண்களின் குரல்கள் எல்லாம் சமூகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டப்படும் சுரிபத்தில் குமூர் மது அருந்துவதை பழக்கமாக கொள்ளுவார்கள் சுரிபத்தில் குமூர் இங்கு எந்த பகுடு திரும்பினாலும் எல்லாம் மது கிடைக்கும் அது கவர்மெண்டே அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய மதுக்கடைகளாக மாறிவிடும் சொல்லிவிட்டு ஒரு நுக்கிலத்தில் ஒப்பந்தங்கள் மீறப்படும் செய்த ஒப்பந்தங்களை யாரும் சரியாக நிறைவேற்ற மாட்டார்கள் அடுத்தும் தொடர்கிறார்கள் பதினாறாவதாக அலிரலி அல்லாஹுத்தாரா சொல்லுகிறார்கள் ஆத்தமா உண்ணி அச்சில் ஆத்தமா அத்தமா என்று சொன்னால் மகரிவு தொழுகை இஷா தொழுகை ரெண்டு தொழுகைக்கு சேர்த்து அரபியில் உள்ள வார்த்தை அத்தமத் இந்த ரெண்டு தொழுகையும் தொழுக மாட்டான் மற்ற தொழுகைக்கு கூட வந்தா கூட மகரிப் இஷா நேரத்தில் வியாபார நிமித்தமாக மகரிவையும் இஷாவையும் விட்டு விடுவார்கள் தவானின் நாசு ஜமா பதினேழாவதாக சொன்னார்கள் ஜமாத்து தொழுகையிலே மக்கள் பொதுவோக்காக பின்னாடி போய் கல்லாமே என்று பொதுவோக்காக மாறிவிடுவார்கள் ஒரு நேர ஜமாத்தை விட்டதற்காக இருபத்தி ஏழு முறை திரும்ப தொழுதவர்கள் உபயோகமாக விடுவோமாக அதனால மசாலா இப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டி இருபத்தி ஏழு முறை கூட அவர்கள் பேணுதல் என்ற அடிப்படையில் தொழுதார்கள் இருபத்தி ஏழு முறை ஒரு ஜமாஅத்தை விட்டதற்காக அப்ப எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்திருக்க வேண்டும் நம் சமூகத்திலே ஜமாஅத்தோடு தொடுவதற்கான பேணுதல் இருக்கிறதா பேணுதலை விட்டு விடுவார்கள் பதினெட்டாவதாக சொன்னார்கள் பள்ளிகளை அலங்கரிப்பார்கள் பள்ளிகளுக்கு அலங்காரங்கள் செலுத்திக் கொண்டே இருப்பார்கள் தப்புடுள் மனாவில் மெம்பர்களை நீளமாக்கிக் கொண்டே செல்வார்கள் எங்க மினரா இருநூறு அடி இருக்க வேணும் ஊரு கடைசியில இருந்து பார்த்தா எங்க மனாரா தெரியும் இருக்க பள்ளிவாச பார்த்து அழகு பார்ப்பதற்கா பள்ளி பள்ளியினுடைய மெம்பர்கள் நீளமாக இருக்கும் இருபதாவதாக சொன்னார்கள் ஆணை ஹலாலாக்கி விடுவாங்க குரான் யாருக்க வேணாலும் கொடுக்கலாம் எப்ப வேணாலும் கொடுக்கலாம் ஒளி இல்லாமல் தொடலாம் குளிப்பு கடமையான தொடலாம் யார் வேண்டுமானாலும் எப்படியும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நிலைக்கு குரான் ஆக்கப்படும் அடுத்தும் பேசுகிறார்கள் இருபத்தி ஒன்றாவதாக சொன்னார்கள் தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் முப்பது அடையாளங்கள் நடக்கும் அதில் இருபத்தி ஒன்று அகது ரஷா லெஞ்சத்தை வாங்குவார் லெஞ்சம் பெருகிக் கொண்டே சொல்லு இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா இஸ்தாமல் சுபஹா இருபத்தி இரண்டாவதாக சொன்னார்கள் மடையர்களை பொறுப்பிலே அமர்த்தப்படும் பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு பொறுப்பு சார்ந்த விஷயங்களே தெரியாது இவர்கள் பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள் விடவில்லை இஸ்தகப்பு திமா ரத்தங்கள் எல்லாம் சாதாரணமாக நினைக்கப்படும் லா எதிரில் காத்தில் பீம கத்தில் லா எதிரில் மக்தூல் பீம குத்தில் கொலை செய்வது இவை எதுக்கு கொலை செஞ்சான்னு அவனுக்கு தெரியாது கொலை செய்யப்பட்டவனுக்கு எதுக்கு கொலை செஞ்சோன்னு தெரியாது கொலைகள் கூட சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்டு விடும் கொலைகளை பற்றிய கவலை இருக்காது பாபுத்தீனவின் துன்யா மார்க்கத்தை உலகத்திற்காக விற்பனை செய்யப்படும் மார்க்கம் என்பது விற்பனை பொருளாக மாறிவிடும் விடல இத்தஜரத் இமராத்துன்னால் சௌஜிஹா ஹிர்சல்லி துன்யா ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனோடு கடையில வந்து உட்காரலாம் வீட்டு இருக்க வேண்டிய ஒரு பெண்மணி கடைக்கு வருவாள் எதற்காக உலகம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஹிர்சன்னலத்தும் யா ஒரு ஆண் சம்பாதிச்சா போதுமா எல்லா கவுகளையும் ரெண்டு பேர் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சா தானே குடும்பத்தை சராசரியா நடத்த முடியும் அதனால நீயுமா கடைக்குன்னு சொல்லி கடையில கொண்டு வந்து பெண்களை அமர வைத்து இரண்டு பேர்களும் சேர்ந்து வியாபாரம் செய்கிற சூழல் வந்துவிட்டால் தச்சா இருபத்தி ஆறாவதாக அடிநடி அல்லாஹும் நண்பர்கள் சொன்னார்கள் ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள் பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள் இவர்களின் ஆடையை அவர்கள் அவர்களின் ஆடையை இவர்கள் அணுகிற சூழல் வந்துவிடும் இப்படி வந்தால் தஞ்சால் வந்துவிட்டான் அசலாமு அலல் மாறிப்பா சலாம் சொல்வது கூட தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவார்கள் தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்லுகிற பண்பாடு சமுதாயத்தை விட்டு போய்விடும் இந்த நிலை வந்தால் தஞ்சால் வந்துவிடும் இருபத்தி எட்டாவதாக லவிசு ஜுனூதல் லஅனி அலா குலூபி டிரெஸ் பார்த்தா ஆட்டு தோழஞ்ச மாதிரி இருக்கும் உள்ள உள்ள ஓனாய் உள்ள மாதிரி இருக்கும் ஆளை பார்த்தா ஆடு மாதிரி இருப்பான் பதவுசாக பார்ப்பதற்கு அமைதியாக உள்ள முழுக்க ஓனாய் உள்ளம் அடைந்தவராக இருப்பார் யாரு எந்த இடத்துல அடிச்சுட்டு போகணும் எப்படி கொத்திட்டு போகணும்னு தெரிந்து கொண்டு நடப்பான் இப்படி ஒரு நிலை வந்து இருபத்தி ஒன்பதாவதாக சொன்னார்கள் குலூபுகும் அமர்வுமின சவர் அவர்களின் உள்ளமெல்லாம் விஷத்தை விட கசப்பாக இருக்கும் அல்சினத்துக்கும் அபிதாமிகள் அசல் அவர்களுடைய நாவு தேனை விட சுவையாக இருக்கும் பேச்சு தேனை விட சுவையாக இருக்கும் உள்ள முழுக்க பார்த்தா விஷத்தை நிரப்பி வச்சிருப்பான் ஆனா பேசும்போது மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுவான் இப்படி ஒரு காலம் வந்து விட்டால் வான்கரணி மாறும் தீமைகள் ஏவப்படும் நன்மைகள் தடுக்கப்படும் நல்லது செஞ்சா இது ஏண்டா செய்யறேன்னு தீமைகளை செஞ்சாக்க நல்லா ஏவுவான் இதை கண்டிப்பா செய்யணும் சமுதாயத்துக்கு இது ரொம்ப அவசியம் என்று ஏவுவார்கள் இந்த நிலை வந்து விட்டால் உங்களுக்கு தஜ்ஜால் வருகிற காலம் மிக விரைவில் இருக்கிறது அறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் அறிவிக்கிறோம் நீ தஜ்ஜால் வந்துட்டாக்கா தஜ்ஜாலை அழிப்பதற்கு அடுத்து வர வேண்டியவர்கள் ஈசா இதுவும் பெருமானாரினுடைய அறிவிப்பு பெரிய அறிவிப்புகளில் ஒன்று ஈசா அலிகிஸ்ரா எப்படி வருவாங்க ஈசா அலிகிஸ்ரா எங்க வருவாங்க அதீச நூல்களை எடுத்து ஆய்வு செய்வோம் ஈசா அலிகிஸ்லாத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது ஒன்று வைத்துள் முக்கத்த சிலை இறங்குவார்கள் என்ற வரலாறு ஒன்று பத்தனே ரவுஹா என்ற இடத்திலே ஈசா அலிகிஸ்லா அவர்கள் இறங்குவார்கள் பிறக்க மாட்டாங்க ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தி மூன்று வயதிலே உயர்த்தப்பட்டவர்கள் இறங்குவார்கள் ஆட்சி நடத்துவார்கள் ஈசா அலி இஸ்லாம் திருமணம் முடிப்பார்கள் என்ற நாம் அதிசயம் வந்த ஈசா அலி இஸ்லாம் செய்யற வேலை ஈசா அலி இஸ்லாம் பூமிக்கு வந்துட்டா தொழுவ வைக்கிறதுக்கு அப்துல் ரஹ்மான் சுதேசிக்கு அனுமதி இல்லை உலகத்தில் இருக்கிற யாருக்கும் அனுமதி இல்லை அவர்கள் இறங்கிவிட்டால் நபிமார்கள் உலகத்தில் உயிரோடு இருக்கிற பொழுது அவர்கள் தான் தொலை வேண்டும் அவர்கள் தான் தொலை மக்களை ஒன்று சேர்ப்பார்கள் எல்லோரும் ஒன்று சேருவார்கள் அதுவரைக்கும் இஸ்லாமிய பிரிஞ்சேதான் கிடக்கும் மக்களை ஒன்று சேர்க்கிற பொறுப்பை ஈசாலை இஸ்லாம் எடுப்பார்கள் எடுத்ததோடு மட்டுமல்லாம ஈசாலை இஸ்லாத்தை படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறானே இன்றைக்கு ஒரு கூட்டம் சிறுவேல அரைஞ்சு பாவம் என்ன பாடுபடுத்துறான் ஈசா அலி சலாத் வசலாம் என்பவர்கள் சமூகத்தில் இருக்கிற சிலுவைகளை உடைப்பார்கள் உலகத்தில் ஒரு பன்றி கூட இருக்க அனைத்தையும் கொலை செய்யப்படும் ஈசா அலி இஸ்லாத்தினுடைய அந்த காலத்தில் எப்படி மாறிவிடும் என்றால் அல்லாஹுவிடத்திலே துவா செய்வார்கள் ஈசாலா நபிகினா அலைக்கு சலாத்து வசலாம் அல்லாஹுவிடத்திலே துவா செய்வார்கள் என்ன துவா செய்வார்கள் தெரியுமா ரப்பே என்னுடைய காலத்திலே பூமியை செழிப்பாக்கிக் கொடு என்று அவர்கள் எப்பொழுது துவா செய்தாலும் மழை பொழியும் பூமி செழிப்பாக வளரும் மழை பொழியும் பூமி செழிப்பாக வளரும் அதீசுகளிலே வரும் சிங்கத்திற்கு முன்னால் நடந்து செல்வார்களா ஒன்றும் செய்யாதான் பாம்புக்கு முன்னால் நடந்து செல்வார்கள் அது கடிக்காது எந்த அளவுக்கு மாற்றணும் இந்த ஈசா அலி சலாத் வசலாம் அவர்கள் வைத்துல் முக்கத்தசிற்கு அருகாமையிலே வெளிப்பகுதியிலே தான் தஜ்ஜாலை சந்திப்பார்கள் தஜ்ஜாலை பார்த்த உடனே அல்லாஹ் தஜ்ஜாலினுடைய அமைப்பை எப்படி படைத்திருக்கிறார் என்றால் ஈசா அலி சலாத பார்த்துட்டாவே மெழுகு உருகின மாதிரி உருகி போயிடுவான் மெழுகு உருகின மாதிரி உருகிடுவான் உடன் வேறு ஏகப்பட்டவர்கள் இருபதாயிரம் எழுபதாயிரம் யூதர்கள் பதிமூன்றாயிரம் யூத பெண்மணிகள் இருப்பார்கள் மெழுகு உருவதை போல் உருகுவான் தஜ்ஜாலை கொலை செய்கிற பொறுப்பை அவர்களை கத்தல் செய்கிற பொறுப்பை ஈசா சிலாத்திற்கு அல்லா வழங்கியிருக்கிறார் கத்தல் செய்யப்படும் அதற்கு பிறகு யூதர்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள் யூதர்கள் எல்லாம் இரண்டு ஓடுவார்கள் இந்த நேரத்திலே கற்களும் மரங்களும் பேசுமா அதீசுகள் சொல்லுகிறது கற்கள் சொல்லுமா மரங்கள் சொல்லுமா அப்துல்லா ஆதா யகூதியும் தால ஃபத்துல்ஹு பெருமானார் பேசுகிற பொழுது அழகாக பேசுவார்கள் அப்துல்லா அல்லாவினுடைய அடிமையை மொம்மினை பார்த்து கல்லு கூப்பிடும் மரம் கூப்பிடும் அப்துல்லா எனக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கிறாரு பாவா வாங்கோ வெட்டிக்கங்க வாங்கோ ஆளை போட்டுக்கங்க என்று மரங்களும் கற்களும் பேசும் இந்த காலம் ஈசாலா நபிகினாலேயே சலாத்தினுடைய காலம் அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு பக்கம் ஈசா நபி சலாத்தினுடைய காலத்திலே இன்னொரு பக்கம் யாஜூஜி மாஜூஜினுடைய பிரச்சனைகளும் வந்துவிடும் இது ஈசா அலி ஆயாத்தா இருக்கும்போது யாஜூஜி மாஜூஜி யாரு அல்லாஹினுடைய படைப்பினங்களிலே பசாதை மட்டுமே செய்வதற்காக படைக்கப்பட்ட படைப்பு அந்த படைப்பு துல்கர்ணை நடங்கி செலாத்தால் பாதுகாக்கப்பட்ட படைப்பு அந்த படைப்பு குரான் சொல்லுகிறது பதினாறாவது துது சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈயங்களையும் செப்புகளையும் வச்சு உருக்கி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க அல்லாஹ் என்றைக்கு வெளியேற வேண்டும் என்று நாடுகிறானோ வெளியே வருவார்கள் எங்கிருந்து புறப்படுவார்கள் பெருமானார் செல்லல்லா அலிவசரம் சொன்னார்கள் ஷாமிலிருந்து இராக்கை நோக்கி புறப்படுவார்கள் ஷாமிலிருந்து இராக்கை நோக்கி புறப்படுவார்கள் அவங்க கூட்டம் கூட்டமாகத்தான் வாழ்வார்கள் பெருமானார் சொல்லுகிற பொழுது சொல்றார்கள் உம்மத்தே உம்மா கூட்டம் கூட்டமாக வாழ்வார்கள் ஒரு கூட்டத்திலே ஒரு குழுவிலே நாலு லட்சம் பேர் இருப்பார்கள் தேனீக்கள் மாதிரி இது போன்று பல லட்சம் குழுக்கள் ஒரு குழுவுல நாலு லட்சம் பேர் எப்படி இருப்பார்கள் முகம் என்ன பார்த்தாக்கா தட்டை போட்டு அமுத்தி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா அவர்கள் செல்லுவார்கள் பூமியிலே அவர்கள் காலடிபடாத இடம் இருக்காது செல்லுகிற பகுதிகளில் எல்லாம் தண்ணீரை குடிச்சுக்கிட்டே போவானுங்களா ஆத்துல நைல் நதியில வற்றா ஜீவ நதிகள் என்று சொல்லப்படுகிற எந்த நதிகளையுமே தண்ணி இருக்காங்க குடிச்சிருவான் ஏரிகளில் தண்ணீரை குடிப்பார்கள் தபரிக்கா என்ற ஏரியில் தண்ணீரை முன்னாடி போறவன் குடிச்சிட்டு போவான் பின்னாடி இருக்கிற குழு வந்து பேசிட்டு இருப்பாங்களா ஒரு காலத்துல இதுல தண்ணி இருந்திருக்கும் போல தெரியுது முன்னாடி குழு குடிச்சிட்டு போயிருப்பான் பின்னாடி வர்றவன் சொல்லுவான் ஒரு காலத்துல இது தண்ணி இருந்திருக்கும் போல தெரியுது அந்த அளவிற்கு இவர்கள் நடந்து கொள்வார்கள் எல்லாத்தையும் பார்ப்பவர்கள் அத்தனை இவர்களை அழித்துக் கொண்டிருப்பார்கள் ஈசாரா நபியினா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டு விடுவான் நீங்கள் தூர்சீன மலைக்கு சென்று விடுங்கள் தூர்சீன மலைக்கு சென்று விடுங்கள் புகாரி சரி சொல்லும் தூர்சீன மலைக்கு ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் தூர்சீன மலைக்கு சென்று விடுவார்கள் தூர்சீன மலையிலே தங்கி இருக்கிறார்கள் அல்லா ஜலசானுக்கலா துவா அல்லாவிடத்திலே ஈசா அலி இஸ்லாம் துவா செய்வார்கள் யாருலா இந்த கவுகளிலிருந்து நீ வெற்றியை கொடுக்காமல் எங்களால் போர் செய்து வெற்றி கொள்ள முடியாது அப்பே எல்லாம் புள்ள புள்ளனா இருக்கிறான் எங்கிட்டு போய் வாழ் எடுத்து வெட்டுறது எருக்கு கூட சண்டை போட்ட மாதிரி தான் முடியுமா நம்ம இங்கிட்டு ஒண்ணு வெட்டிட்டு இருக்க கூடாது நாலு ஏறிடும் அதனால் இவர்களை எம்மால் எதிர்க்க முடியாது அப்பே நீ பார்த்துக்குள் என்று சொல்வார்கள் என்று ஈசா அலி இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள் அதற்குள்ளே இவர்கள் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் பூமியில் இருக்க எல்லாத்தையும் சுருட்டிட்டு அடுத்து வானத்துக்கு அம்புடுவாங்க பூமியில இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் இனி வானத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொல்லணும் என்று முடிவு செய்து வானத்திற்கு அம்புவார்கள் இவர்களையும் அல்லா ஜல்ல சாணகுத்தலா வீணாக்க கூடாது என்பதற்காக முஹ்லா மினத்தம் ரத்தத்தால் நினைக்கப்பட்டு ஒரு சதை துண்டை அல்லா கீழே போடுவானா ஆஹா நாம இங்கிருந்து அடிச்சு இத்தனை வேத்த காலி பண்ணியிருக்கோம் என்று இவர்களாக பேசிக் கொள்வார்கள் இப்பொழுதுதான் ஈசா அலி இஸ்லாத்தினுடைய துவாவுக்கு இணங்க அனக் என்ற பறவை எப்படி பெருமானாரின் வருகைக்கு முன்னால் அவாவியின் பறவைகள் ஆபிரஹாவின் படையை அழித்ததோ இதை போன்ற அனஸ் என்ற பறவைகள் குண்டு மழை மொழியும் பறவைகள் இந்த பறவைகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார் யாஜூதி மாஜூஜை அழிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள் தான் இந்த பறவைகள் இன்றைக்கு விஞ்ஞானி என்னென்னவோ ஆய்வு செய்கிறது இந்த அதிசயங்களை எடுத்து ஆய்வு செய்தால் கியாமத்து நாளினுடைய அறிகுறிகள் குறித்து என்ன அழகான விளக்கங்கள் வெளிச்சத்திற்கு வரும் இன்னும் சமூகம் அதை தொடவில்லை காரணம் இஸ்லாமிய சமுதாயமே தொடவில்லையே பிறகு எங்கே இவர்கள் வரப்போகிறார்கள் கடைசியில் இந்த பறவைகள் எல்லாம் குண்டுமழை பொழிந்து அவர்கள் தான் பரவி கிடக்கிறார்களே ஈராக்கிலிருந்து ஷாபு வரைக்கும் மையத்தாகிறது எல்லாம் செத்து கிடப்பான் கடுமையான நாற்றம் யாரும் கீழிறங்கி வர முடியாது குர்ஜீனவிலிருந்து மீண்டும் ஈசாலா நபிகினாலே இஸ்லாம் துவா செய்வார்கள் துவா செய்ததற்கு பிறகு அல்லா ஒரு மழையை கொடுப்பான் அந்த மழையின் மூலமாக இவர்கள் ஜடலங்கள் எல்லாம் சூறாவளியை கொடுப்பான் அதன் மூலமாக எல்லாம் அகற்றப்பட்டு பூமி சுத்தமாகிவிடும் இப்பொழுது பூமியிலே முக்மீன்கள் மட்டும் இருப்பார் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற பெரிய அடையாளங்களை நாம் பார்க்கிறோம் இதை போன்று மகதி அலகி சலாத்து வசலாம் இவர்களும் கியாமத்தினுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று ஈசா அலகி சலாத்தினுடைய வருகைக்கு முன்னால் ஆட்சி நடத்துவார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹுவை குறித்து பெருமானார் செல்லல்லா குழிவை செல்லம் பேசுகிற பொழுது அழகாக பேசி காட்டுகிறார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹ் ஃபதஹ் மக்காவுக்கு முன்னால் பெருமானார் செல்லல்லா குழிவை செல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவை மக்காவுக்கு அனுப்புகிறார்கள் எதற்கு தெரியுமா மக்காவுக்கு சென்று காப்பிர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நம்மின் மீது பகைமை கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹை பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள் ஃபதஹ் மக்காவுக்கு முன்னால் சென்று அபூ சுஃபியானிடத்திலே பெரும் பெரும் தலைவர்களிடத்தில் எல்லாம் அப்பாஸ் ரலியல்லாஹ் பேசுவார்கள் ஃபதஹ் மக்காவுக்கு அல்லாஹுக்கு பிறகு பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லும் தனக்கு செய்த உதவிக்காக அப்பாஸ் ரலி அல்லாஹுவை அழைத்து எனக்காக நீங்கள் பத்தன்மக்காவிலே எல்லோரிடமும் பேசினீர்கள் அப்பாசே உங்களுக்கு நான் செய்கிற உபகாரம் என்ன தெரியுமா உங்களின் சந்ததியிலிருந்து தான் மகதி அலைக்கு செல்லாம் தோன்றுவார்கள் அப்பாஸ் ரலியல்லா அவர்களுடைய சந்ததியிலே மகதி அலி இஸ்லாம் தோன்றுவார்கள் பூமியிலே குழப்பம் நிறைந்திருக்கிற காலத்திலே நாற்பது ஆண்டுகள் ஆட்சி நடத்துவார்கள் இன்றைக்கு ஒரு கோமுகள் மாதிலாம் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கோமுகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாற்பது ஆண்டு காலம் ஆட்சி நடத்துவார்கள் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்றால் எல்லா முஸ்லிம்களும் பணக்காரராகி விடுவார்கள் ஜக்காத்தை வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காது ஒரு ஆள் கூட இருக்காது பெருமானால் அந்த அதீசினுடைய தொடரை சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள் ஒரு மனிதன் தெரு தெருவாக போய் சொல்லுவானாம் என் பொருள்களை வாங்கிக் கொள்வதற்கு யாராவது இருக்கிறீர்களா என் பொருளை வாங்குவதற்கு சக்காத்தை வாங்குவதற்கு யாராவது இருக்கிறீர்களா இருக்கிறீர்களா என்று கேட்டுக்கொண்டே இருப்பான் யார் இருக்க மாட்டாங்க ஒரு ஆள் வருவான் நான் தகுதி பெற்றவன் எனக்கு கொடு என்பான் அப்ப இவன் சக்காத்தி எப்படி கொடுப்பான் தெரியுங்களா கையால் எடுத்து கொடுக்கறது இல்ல உனக்கு எவ்வளவு வேணுமோ என் சொத்துல இருந்து எடுத்துக்கோ எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள் எடுத்து எடுத்து பார்ப்பான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்குவான் எடுத்துட்டு போனதுக்கு பின்னாடி கவலைப்படுவான் நாம போய் இதை போய் எடுத்துட்டோமே அல்ல நமக்கே உணவு கொடுத்திருக்கிறானே அநியாயமாக நாம் எடுத்து வந்து விட்டோமே திரும்ப கொண்டு போய் கொடுப்பான் அவன் வாங்க வருப்பான் இப்படி ஒரு காலம் வரும் இதுதான் மகிழியின் காலம் உமான் கோமா இன்னொரு பெரிய அடையாளமாக பெருமானார் சொல்லுகிற பொழுது தாப்பா ஒரு மிருகம் வரும் அது பேசும் பேசும் மிருகம் கியாமத்து நாளினுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று வருகிற பொழுதே ரெண்டு அடையாளத்தை கொண்டு கொண்டே வரும் கொண்டு கொண்டிருக்கும் ஒண்ணு சுலைமான் அலகி சலாத்தினுடைய மோதிரத்தை கையில வைத்திருக்கும் மூசா அலகி சலாத்தினுடைய அசா குச்சியையும் கையில வைத்திருக்கும் அதே சுருட்கள் சொல்லுகிற பாடம் முக்மின்களை பார்த்தால் மூசா அலகி சலாத்தினுடைய அந்த குச்சியில தடவுமா அசாவுட காவிரை பார்த்தா சுலைமான் அலகி சலாத் மோதிரத்தை வச்சு குத்துமா இப்படி ஒரு தாபத்து வரும் அறம் சரியத்திற்கு முன்னால் நின்று முக்மின்களுக்காக அந்த தாப்பா துவா செய்யும் காபிர்களுக்காக அது பத்துவா செய்யும் என்ற வரலாறையும் கூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் இன்னொரு அடையாளத்தையும் பெருமானார் அறிமுகப்படுத்தி பேசுகிறார்கள் துடு உஸ்தம்ஸ் சூரியன் இப்ப எப்ப உதயமாகிறது கிழக்கிலே உதயமாகி மேற்கிலே மறைகிற பண்பாடு சூரியனுக்கு உண்டான குணம் எப்படித்தான் நடக்கும் பெருமானார் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் இருக்கிறது அல்லாஹுவினுடைய அரிசியை நோக்கி செல்கிறது அல்லாஹ் மீண்டும் இயங்கு என்கிறார் மீண்டும் அது இயங்குகிறது தன்னுடைய சுழற்சியை செய்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவினுடைய உத்தரவு இல்லாமல் எந்த கோள்களும் நகர்வதில்லை என்று சொன்ன நபிகள் பெருமானார் சல்லல்லா அழிவு செல்லும் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த குழு புஷ்டம் இருக்கிறது அந்த சூரியன் ஒரு நாள் அல்லாஹுவிடத்திலே அனுமதி கேட்கிற பொழுது வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான் வேண்டாம் என்று சொல்லிவிடுவான் அந்த நாளில் தான் என்கின்ற சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் இந்த சைக்கிள் சுத்துமே இல்லையா திடீர்னு பிரேக்க பிடிச்சிட்டோம்னு சொன்னா திருப்பி ரிவர்ஸ்ல சுத்தி அப்புறம் இப்படி வந்து நிற்கும் இதே மாதிரி சூரியன் இருக்கிறது அது மேற்கிலிருந்து கிழக்கு வாக்கிலே வரும் மதிய நேரம் வரை வந்துவிட்டு மீண்டும் மேற்கிலேயே மறைந்து மேற்கிலிருந்து உதயமாகி மீண்டும் மேற்கிலே மறைந்து கொள்ளும் இந்த நேரத்திலே தான் தஜ்ஜால் சொல்லுவானாம் இந்த நேரத்திலே தான் இபிலீஸ் சொல்லுவானாம் அல்லாஹ் எனக்கு யாமத்து நாள் வரப்போகுது அவனுக்கு வேதனை வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ யாருக்கு சஜிதா செய்ய சொன்னாலும் செய்யறேன் சொல்றேன் நீ யாருக்கு சஜிதா செய்ய சொன்னாலும் சொல் அதபலை நான் மண்ணுக்கு செய்ய சொல்லியா செய்கிறேன் வேறு யாரை காட்டி செய்ய சொல்லுகிறாய் செய்கிறேன் தப்பே என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு என்று கதரும் நேரம் எந்த நேரம் என்றால் சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகிற நேரத்தில் தான் இபிலிஸ் சல்லாவிடத்திலே நகரி அழுவான் இதுவும் கிராமத்து நாளினுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று அடுத்தும் பெருமானார் சல்லல்லா வலிவர் செல்லம் சொன்னார்கள் ஒரு நாள் ஒரு நெருப்பு தீபந்தம் இருக்கிறது அது வெளியேறும் எங்கிருந்து வெளியேறும் ஹலரமௌத்தினுடைய கடல் பகுதியிலிருந்து வெளியேறும் வெளியேறி எட்டு நாட்கள் அதனுடைய ஜுவாலை உலகத்தை கழிக்கும் என்றார்கள் அதனுடைய உஷ்ணம் உலகத்தை தாக்கும் என்றார்கள் கூமான் நபிகள் கோமான் செல்லல்லா வலிவு செல்லும் என்பவர்கள் அடுத்தும் பேசுகிறார்கள் கசப்பு நடக்கும் மசகு நடக்கும் பூமி சொறிவாக்கிக் கொண்டிருக்கும் நிலநடுக்கங்கள் ஏற்படும் அதற்கான அறிகுறிகளையும் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லும் சொல்லிக் காட்டுகிறார்கள் அடுத்து துஹான் ஒரு புகை மண்டலம் வரும் யாரும் யாரையும் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு புகை மண்டலம் வரும் இதற்கு பிறகுதான் பத்தாவதாக சூர் ஊதப்படும் சூர் குதப்படும் முதல் சூர் குதப்படும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அழிந்துவிடும் இரண்டாவது சூர் குதப்படும் உலகத்தில் இருக்கிற எல்லாம் மக்கி மண்ணாகிவிடும் மூன்றாவது சூர் ஊதப்படுகிற பொழுதுதான் எல்லோரும் சொல்வார்கள் ஒரு சூருக்கும் இன்னொரு சூருக்கும் இடையில் இருக்கிற காலம் நாற்பது ஆண்டு காலம் அவகாசம் இருக்கும் என்று ஊமான் நபிகள் கோமான் செல்லல்லா வலிப்பு செல்ல அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி பெருமானா கிராமத்து நாள் வருவதற்கான பெரிய அடையாளங்களை ஊமான் நபிகள் கோமான் செல்லல்லா வலிவு செல்ல சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அதுவரைக்கும் கியாமத்து நாள் வராது ஆனால் சின்ன சின்ன அடையாளங்களாக பெருமானார் என்னென்ன அடையாளங்களை சொன்னார்களோ அத்தனையும் இன்றைக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது கடைசி கடைசியாக பெருமானார் ஒரு அடையாளத்தை சொல்லுவார்கள் என்னுடைய சமுதாயம் இருக்கிறார்களே இந்த உம்மத்தி பூனல் ஹம்ச ஒயன் சோனல் ஹம்ச ஐந்து விஷயங்களை பிரியப்படுவார்கள் ஐந்து விஷயங்களை மறந்து போவார்கள் யுகி பூனல் மாட பொருள் சேர்க்க வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் ஆனால் அவர்கள் அதற்கு கேள்வி எனக்கு இருக்கிறது என்பதை மறந்து போவார்கள் யுகி பூன துன்யா ஒயன் சோனல் ஆகிறா உலகத்தை பிரியப்படுவார்கள் ஆகிரத்தை மறந்து போவார்கள் யுகி பூனல் மௌத்த ஒயன் சோனல் அயாத்த மரணத்தை யுகி பூனல் அந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது வாழ்க்கையை பிரியப்படுவார்கள் மரணத்தை மறந்து போவார்கள் யுகி பூனல் சூர என் சவுனல் குரூர மாடா மாளிகைகள் கட்ட வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் ஆனால் கபருக்குள்ளே ஒரு வீடு வேண்டுமே என்பதை என்னுடைய உம்மத்துக்கள் மறைந்து மறந்து போய் விடுவார்கள் யுகிப்பூனல் சல்த பையன் சவுனல் சாதிக்க படைப்பினங்களை பிரியப்படுவார்கள் படைத்தவனை மறந்து போவார்கள் படைப்பினங்களை பிரியப்படுவார்கள் படைத்தவனை மறந்து போவார்கள் இந்த ஐந்தும் நடக்கிற பொழுது இன்னும் உம்மத்தி உமசப்பும் என் சமுதாயம் துண்டு துண்டாக சிதறடிக்கப்படுவார்கள் சமுதாயத்திலே ஒற்றுமை இருக்காது எனவே இந்த ஐந்தையும் விட்டுவிடுங்கள் அடையாளமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள் பெருமானார் வாழ்க்கையிலே நிறைய முன்னறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் அதை உணர்ந்து நாமும் மரணத்திற்கு தயாராகி சொர்க்கத்திலே நமக்கு ஒரு இடத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு வல்லநாயன் தௌஃபீக்கு செய்வானாக வாஹு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام عليه يرجو السلام تبارك ربنا وتعالى وتعالى البنت يا رب جلال الإكرام اللهم يا بني يا حميد يا مبيد يا معيد يا رحيم يا ودود أبنا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عن من ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا دبرنا صلى الله تعالى وسلم على بردك سيدنا محمد وعاله وأصحابه أجمعين والحمد لله صلى الله عليه الله